வணக்கம் பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆன்மீகத்திற்காக தனித்துறையை ஆதி அத்மிக் விபா ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட் என்ற பெயரில் உருவாக்க உள்ளதாக அறிவித்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் இரண்டு இணையதளம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மீது GAFA tax Google Apple Facebook and Amazon எனப்படும் புதிய வரியை விதித்துள்ள நாடு பிரான்ஸ் மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் புத்தாண்டு தினத்தன்று அதிகமான குழந்தைகள் பிறந்துள்ள நாடுகளில் முதலிடம் பிடித்துள்ள நாடு இந்தியா நான்கு தேசிய சுகாதார முகாமை நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சியை நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி என பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ரிசர்வ் வங்கி நியமித்துள்ள யூகே சின்ஹா குழு எதனோடு தொடர்புடையது இரண்டு வறுமை கோட்டுக்கு கீழுள்ள ஐந்து கோடி மக்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது மூன்று ராஷ்ய யுவசா சக்திகரன் கரண் காரியக்ரம் ஸ்கீம் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு நான்கு எண்ணெய் எரிவாயு மற்றும் எரிசக்தி சிறப்பு முகாம் centre of excellence in oil gas and energy அமைப்பதற்காக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எந்த கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி